அல்லாஹ் சுஹான ஹாலிக் என்ற அனைத்தையும் படைத்த ரப் என்ற சிபத்துடையவனாக இருக்கிறான் அவன்தான் வானம் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து படைப்புகளையும் படைத்த ரப்பாக இருக்கிறான் உலகத்தில் வாழக்கூடிய அனைவர்களும் அனைத்து படைப்புகளும் பூமிக்கு மேல் உள்ளது தண்ணீருக்கு கீழ் உள்ளது உலகத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹுடைய குதிரத்தை கொண்டு குன் பூனை கொண்டு படைக்கப்பட்டது அல்லாஹ் சுஹான போச்சாலா அனைவர்களையும் நாளை தியாமத்த நாளையில் ஒன்று திரட்டிருக்கிறார் குறிப்பாக மனிதர்கள் அனைவர்களும் நாளை கிராமத்து நாளையில் கொண்டு சேர்க்கப்படுவார்கள் அங்கு அல்லா சலா மாலிக்யோமித்தீன் அந்த தீர்ப்பளிக்கும் நாளுடைய எஜமானாக இருந்து ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்ததற்குரிய கூலிய அங்கு வழங்கப் போகிறார் இம்மா ஷாக்கிரோவா இம்மா குஃபூரா அவர்கள் வழிபட்டு இத்தாக செய்து அல்லாவுக்கு அல்லாவுடைய கட்டளைகளை புரிந்து செயல்பட்டவர்களாக இருப்பார்கள் அல்லது மாறு செய்தவர்களாக இருப்பார்கள் கண்ணியமானர்களே இந்த உலகில் வாழக்கூடிய அனைவர்களுடைய நேர்வழிக்காக அல்லாஹ் காலாகாலம் நபிமார்கள் அனுப்பியிருக்கிறார் அதில் இறுதி தூதராக வந்த செய்யுதல் கவுனேன் தாஜுல் மதீனா முகமது முஸ்தபா சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அது கியாமத்து மட்டும் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு நபியாக ரஹ்மத்தாக வந்திருக்கிறார் அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது யூதர்கள் ஈசாலை இஸ்லாத்தை நபியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கிறிஸ்தவர்கள் நபிசுல்லா அலிஸ்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எங்களுடைய ஒரு தனித்துவம் சிறப்பு என்னவென்றால் நாங்கள் மோசாலை சலாம் அவர்களையும் மதிப்போம் ஈசா சலாம் அவர்களையும் ஏற்றுக்கொள்வோம் இறுதியாக வந்த சையத் முகமது சல்லாஹ் செல்லம் அவர்களை இறுதி நபியாக ஏற்றுக்கொள்வோம் ஆக கூட உலகத்துடைய வரலாறுல ஈசா அலை சலாத்துக்கும் நபி அவர்களுக்கும் ஒரு இடையில ஏற்பட்ட ஒரு கேப் ஒரு நீண்ட இடைவெளி வந்து சுமார் ஆறுநூறு வருடம் ஈசா அலையாம் உயர்த்தப்பட்டதற்கு பிறகு உலகில ஆறுநூறு வருஷம் ஒரு நபி இருக்காங்க மூசா அலையாம் ஆறுநூறு அலைசலாத்தை நபி ஆக்கி கொண்டார்கள் இப்ராஹிம் அலைசலாம் காலத்தில் லூத் அலைசலாம் நபியாக இருந்தார்கள் இஸ்மாயில் அலைசலாம் அல்ல அவர்களுக்கும் நபித்துவத்தை கொடுத்தார் ஷுவேப் அலைசலாம் சுகைதமாக இருக்கும் பொழுது மூசா அலை மருமகனாக தெரிவு செய்யப்பட்டார்கள் இப்படி சந்ததிகளில் கரீப் கரீப் கரீப் கரீப் யூசுப் பின் யாகூப் பின் பின் இப்ராஹிம் சந்ததிகள் அல்லாஹ் யூசுப் அலஹி சலாம் நபியாக அவர்களுடைய தந்தை யாகூப் அலஹி சலாம் நபியாக அவர்களுடைய தந்தை இஸ்ஹாக் அலஹி சலாம் நபியாக அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நபியாக அல்லாஹ் சுபானுவத்தால தெரிவு செய்திருக்கிறார் கண்ணியமானவர்களே உலகத்தில் வந்த நபிமார்கள் அனைவர்களும் எந்த வேற்றுமையும் இல்லாமல் மனிதர்கள் மீது அடக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் இதனாலதான் அல்லாஹாலா நபி அவர்களுக்கு ரெண்டு விஷயத்தை சொல்கிறான் ஒமா அரசல்லாக்க இல்லா காப்பத்தல் இல்லா ஒமா நாக்க இல்லா மஹமத்தல் இல்லா ஆலமீன் அல்லாஹ் மனித குலத்துக்கே நபியாக அனைவர்களுக்கும் அதுல வேற்றுமை இல்லை முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல யூத கிறிஸ்தவ பௌத்த இந்து அனைவர்களுக்கும் நபியாகத்தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறேன் என்பதாக சொல்கிறார் அதே நேரம் நபி அவர்கள் ரஹ்மத்தாகவும் அனுப்பப்பட்டார்கள் என்பதாகவும் அல்லா சொல்கிறான் இது ரெண்டையும் அந்த காலத்து மக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கத்துல நபி அவர்கள் நாற்பது வருஷமாக வாழக்குல நபி அவர்களுக்கு விதமான பிரச்சனையும் இருக்கல நாற்பது வருமா நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கல நபி அவர்களும் சேர்ந்து வாழ்ந்தார்கள் ஆனால் அல்லாவுடைய தெரிவுல இருக்குது இவர் தான் நபியாக வரப்போகிறார் கல்யாணம் முடிக்கிறாங்க இருபத்தஞ்சு வயதுல ஹதிஜா ரதி அல்லான் அவர்களை பதினஞ்சு வருஷமாக இல்லற வாழ்க்கை வாழ்றாங்க ஜெயினம் ருக்கையா உம்மு குல்சும் பாத்திமா போன்ற புள்ள எல்லாம் பெண் புள்ள எல்லாம் கிடைக்குது அந்த மக்கத்து சூழல்ல இது அபுஷர் ஆகதும் ஒரு பெண் புள்ள கிடைச்சிச்சுன்னு சொன்னா அது புதைக்கிறதா வாழ வைக்கிறதா என்ற அந்த சூழல்ல இருக்கக்கூடிய நேரத்துல அல்லா ஒன்று ரெண்டு மூணு நாலு பெண் பிள்ளைல கொடுத்தாங்க அந்த பெண் பிள்ளையில பெற்றெடுத்த நபியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளையும் கொடுத்துட்டு அதை அல்லா தலா உயர்த்தி கொண்டார் அவர்களை அல்லாஹ் தன் பக்கம் எடுத்துக் கொண்டார் இந்த பெண் பிள்ளையில வளர்க்கணும் நபியவர்கள் அந்த சூழல்ல தான் வளர்க்கிறார்கள் அதனால் சாதித்த மீன் நேர்மையாளர் உண்மையாளர் என்ற அந்த பட்டமும் அவர்களுக்கு சூட்டப்படுகிறது இந்த சூழல்ல எப்ப நபியவர்கள் குழுலா இல்லா இல்லம்மா துப்ளிம் கலிமா சொல்லுங்க ஈடேற்றம் பெறுவீங்க ஷஹாதத்தை சொல்லுங்க ஈரேற்றம் பெறுவீங்க புல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்ற சூரத்துல் இஹ்லாஸின் பக்கம் அழைக்க ஆரம்பித்தார்களோ அல்லாஹ் தனித்தவன் இணைத்துணையற்றவன் யாராலும் பிறக்கப்படவும் இல்லை அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது என்ற இந்த தௌஹீத் என்ற ஏகத்துவத்தையும் என்ற நபித்துவத்தையும் நான் தான் நபியாக வந்திருக்கிறேன் இறுதி நபியாக வந்திருக்கிறேன் நபியேன் நான் முத்திரையிடப்பட்டு விட்டேன் இதுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரமாட்டார்கள் என்ற செய்தியை சொல்ல போல கபுர அலல் முஸ்லிக்கூகும் இலை முஸ்லிக்களுக்கு சோதனையாக மாறுவது இந்த அதானுடைய சத்தம் இந்த உதுஇலா சபீல் ربك بالحكمة والموعظة الحسنة ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்வது அல்லாவின் பக்கம் அழைப்பதுதான் இவர்களுக்கு ஆகப்பெரிய சோதனையாக மாறிவிட்டது அந்த காலகட்டத்தை ரசூசல்லாஹு செல்லம் எப்படி கடத்தினார்கள் எப்படி அவர்கள் அதை வெற்றி கொண்டார்கள் எப்படி அவர்கள் அந்த காலத்தை எடுத்து சென்றார்கள் என்பதை நாம் படித்திருந்தாலும் அதை சற்று ஞாபகத்துக்கு எடுத்துக் கொண்டால்தான் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல அது நமக்கு படிப்பினையாக இருக்கும் மேலான சகோதரர்களே உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்கள் மீதும் ரசல்லாது செல்வனுடைய உள்ளத்துல ஒரு கருணை உள்ளம் கொண்டிருந்தது ஆனா நபி அவர்கள் மனிதர்கள் மனிதம் என்ற அடிப்படையில் மனிதர்களை மதித்தார்கள் கரம் நவனி ஆதம் ஆதமுடைய குழந்தைகளை அல்லாஹ் சங்கைப்படுத்திருக்கிறார் இன்சானத்தை அல்லாஹ் மனிதன் அழகான வடிவத்தில் படைத்திருக்கிறார் மனிதன் என்ற அடிப்படையில் மனிதர்களை கண்ணியப்படுத்துறது அவர்களை மதிக்கிறது அது ஒரு அடிப்படையானது இஸ்லாம் அதை ஆதரித்திருக்கிறது ஆனால் நாங்க சில நேரத்தில் வேற்றுமை அடைந்து விடுவோம் இதுல மார்க்கம் என்ற அடிப்படையில் நீங்க வேதமுடையவர்கள் அல்லாஹ் வேதமுடையவர்கள் என்று அழைத்திருக்கிறான் யா அகலல் கிதாப் வேதத்தை சுமந்திருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவர்களே என்று அழைக்காமல் அல்லாஹ் அவர்களை பார்த்து வேதமுடையவர்களே என்று அழைக்கிறான் ஏன் உங்களுக்கும் ஜபூரையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் நான் தானே தாவூத் அலை செலாத்துக்கு அந்த ஜபூரை இறக்கி வைத்தேன் நான் தானே மூசா அலை செலாத்துக்கு அந்த சௌராத்தை ஜிப்ரில் அலி செலா மூலமாக இறக்கி வைத்தேன் நான் தானே ஈசா அலை செலாத்துக்கு அந்த இஞ்சியில இறக்கி வைத்தேன் நான் தானே ரசல்லா அலி செல்லம் அவர்களுக்கு குரானை இறக்கி வைத்தேன் அந்த ஜிப்ரில் அலி செலாம் தான் எல்லா வேதத்தையும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களை அழைக்கும் பொழுதே அல்லா தலா அகலில் கிதாப் என்று அழைக்கிறான் ஆனால் மனித சமூகத்தை அழைக்கும் பொழுது யா யுகன்னாஸ் மனிதர்களே நீங்க யூத கிறிஸ்தவ இந்து பௌத்த என்று மஜூசிகள் என்று உலகத்தில் வாழக்கூடிய எந்த கொள்கையில் இருந்தாலும் நாம் தான் உங்களை படைத்தோம் இந்த கருவ ஆண் பெண்ணாக உங்களை படைத்திருக்கிறோம் ஜால்லாக்கும் சுபமுகவா இல்லலுக்கு ஆரப்பும் உங்களை பல கோத்திரமாக நாங்கள் பிரித்திருக்கிறோம் எதுக்கு ஒருவர் ஒருவர் அறிந்து கொள்வதற்காக ஆனால் உங்களில் சங்கையானவர் இந்த அக்கிரமக்கும் இந்த நாய் அதில் யார் உள்ளட்சம் தக்குவா பயபக்தி ஈமான் ஆகரத் நபையவர்களுடைய வழிபாடு நபைவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறாரோ அவருதான் அல்லாடத்தில் சங்கையானவர் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார் செல்லம் தன்னுடைய இருபத்தி மூணு வருட வாழ்க்கையில இந்த வாழ்க்கை திட்டத்தை வாழ்ந்து காட்டினார்கள் எனவே அவர்கள் எப்படி வாழ வேண்டும் யூத கிறிஸ்தவர்களோடு எப்படி இருக்கணும் பௌத்த இந்துக்களோடு எப்படி இருக்கணும் மஜூசிகளோடு எப்படி இருக்கணும் என்று ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அந்த வாழ்வும் நமக்கு பெரிய படிப்பினையாக இருக்கிறது அவர்கள் தீன அறிமுகப்படுத்தக்குள்ள குடும்பத்தார்கள் எல்லாருமே ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை அதிகமானவர்கள் நிராகரித்தார்கள் அபு தாலிப் கடைசி வரைக்கும் எவ்வளவு துடியாக துடித்தார்கள் அபியவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சரியாக உதவியாக இருந்தவர்கள் அபு ஜஹல் அபுலகம் போன்றவர்கள் அபுலகம் போன்றவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை குரான் அவர்களுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்ட காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை சபித்து குரானுடைய சூரத்தையே அல்லாஹ் இறக்கி வைத்தான் கண்ணியமானவர்களே குஃப்ரும் இஸ்லாம் உண்டல்ல அப்பமன் காண முக்மீனன் கமன் காண பாசிகால் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது மனிதம் என்பது உண்டு யாயோகன்னா மக்களே நான் உங்களை படைத்திருக்கிறேன் என்று அல்லா தால சொல்கிறார் ஆனா அதே அல்லா சொல்கிறார் அப்பமன் காண முக்மினன் கமன் காண பாசிகால் ஈமானும் குஃப்ரும் ஒன்று சேருமா நிச்சயமாக ரெண்டும் சமமாக மாட்டார் قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா நிச்சயமாக சமமாக மாட்டார்கள் மடமை வேற அறிவும் வேற இந்நகுபல வையனத்தில் நிரப்பிக்கும் மாலம் சந்திக்கும் சக்கரத்தான் சக்கரத்துள் ஜாலிவு சக்கரத்துல் ஐஷ் நேரான பாதையில் இருப்பீர்கள் எது வரைக்கும் என்றால் உங்களுக்கு ரெண்டு மடமை வராத வரைக்கும் அது துனியாவின் மோகத்தின் மடமை அறிவின்மையின் மடமை அறிவின்மையின் மடமை அது பொல்லாத மடமை ஜஹாலத் என்று சொல்வது இக்னரன்ஸ் என்று சொல்வோம் அந்த மடமை இருக்கிறதே அறிவில்லாம மனிதன் வாழக்கூடிய நேரத்தில் பல பலவிதமான அநியாயங்களை செய்து விடுக்கிறான் அதுக்கு அல்லாத்தாலா போதை என்று சொல்கிறான் எப்படி மனிதனுக்கு குடிச்சுட்டா அவனுக்கு வாழ்ந்து எடுத்து கீழே விழுந்திருந்தா நாய் அவனுடைய நாக்க நக்கிறதையும் அவனுக்கு தெரியாது சும்மா யாரும் தன்னுடைய நாவ நாய்க்கு நக்கிறது கொடுக்க மாட்டான் ஆனால் அவனிடத்தில் இந்த தன்மை வந்துருச்சு இந்த போதை அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தாய்க்கும் தானத்துக்கும் வித்தியாசம் வழங்க மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலைமை மனிதன் அடைகிறான் அவருக்கு தான் குரான் சொல்கிறது உல நாம் இவல்கும் அவல் அப்படிப்பட்டவர்கள் மிருகத்தை விட மோசமானவர்கள் கால்நடைகளை விட மோசமானவர்கள் கண்ணிமானவர்களே செல்லம் அவர்கள் இருபத்தி மூணு வருட ஒரு பாரிய உழைப்பு முயற்சி செய்திருக்கிறார்கள் எதுக்காக ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறதுக்காக வேண்டி ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி அந்த சமூகத்திடத்துல ஈமான் ஆகரத் தக்வா மாமலா மாஷரா அஹ்லாக்கியாத் என்ற இந்த அடிப்படையில் வருவதற்கு விவாதத்தில் பரிபூர்ணம் மாசுரத்தில் சீர்மை அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலுடைய அந்த திறமையான நிலைப்பாடு அவர்களுடைய அகலாக்குடைய சிறப்பும் இதை கொண்டுதான் ஏ விசுவாசிகளே இஸ்லாத்துல பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று வலாசமோ சொன்ன இல்லாம அன்பு முஸ்லிமோன் முஸ்லிம்கள் அல்லாமல் நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்ற அந்த தூதையும் நவியவர்கள் தெளிவாக கொடுத்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் அதில் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டி அனுப்பினார்கள் அது எப்படிப்பட்ட சமூகம் உமர் ரவி எல்லாம் இதை கொஞ்சம் கவனமாக கருவிங்க ரவி எல்லாம் அவர்களுக்கு யாரும் முஸ்லிம்கள் சகாபாக்கள் சில தவறுகள் செய்யக்கூடிய நேரத்தில் அவங்களோட பால் எடுத்து வெட்டுவதற்கு தான் அவர்கள் முனைவார்கள் ஹாபிபின் அபிபல் தான் பதில் சஹாபி ஒரு தவறு செஞ்சுட்டான் முஸ்லிம்களை காட்டி கொடுக்கிற வேலை செஞ்சுட்டான் அந்த பாவம் யாரும் செய்யக்கூடாது முஸ்லிம்களுடைய ரகசியங்களை அந்நியர்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடாது முஸ்லிம்களுக்கு சொந்தமானதுகளை அந்நியர்களுக்கு விட்டுக் கொடுக்க கூடாது மிகவும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களை அவர்கள் காவிர்களுக்கு மக்கத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார்கள் அதை நபி அவர்களுக்கு அல்லா வகையின் மூலமாக அறிவிக்க அவர்கள் கையுமையுமாக பிடிபட்டார்கள் நீண்ட சம்பவம் புகாரில பதிவாக இருக்கிறது இந்த இடத்துக்கு அந்த குறிப்பான விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் நவியவர்கள் அவர்களை நிறுத்தினார்கள் நீங்க ஏன் இந்த கடிதத்தை இந்த பெண்ணிடத்தில் கொடுத்து அனுப்பினீங்க அது காரணம் சொன்னார் உமர் ஆத்திரம் வந்தது முஸ்லிம்களை காட்டி கொடுத்தவனே உன்னை களத்தை வெட்ட போகிறேன் முனாஃபிக்கே என்று வாழ தூக்கினார்கள் நவியவர்கள் சொன்னார்கள் வேண்டாம் அவரை வெட்ட வேண்டாம் அவரோட பதில் சகாவை அல்லா அவரை மன்னித்து விட்டான் தவறுகள் நடந்த நேரத்தில் முஸ்லிம்கள் எப்படி மன்னிப்பு அல்லாடத்தில் கேட்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டிருக்கிறது காலத்தில் சில சில காரியங்கள் நடக்கக்கூடாததையும் நடத்தாட்டிருக்கிறான் அல்லாஹ் அப்படி ஒன்று நடக்கும் பொழுது முஸ்லிம்கள் எப்படி சௌபா செய்து கொள்ள வேண்டும் என்பதை விவரிக்கிறதுக்காக இன்னொரு சஹாபி இஸ்லாத்துக்கு விரோதமான யூதர்களுக்கு போய் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார் அபு லுபாபா என்ற இன்றும் நீங்க மசித நபவிக்கு போனா இந்த தூண் இருக்கிறது போல சுத்துவான அபி லுபாபா அந்த அபுலு பாபாவுடைய பேர்ல அந்த தூண் இருக்குது அவருக்கு விளங்கிருச்சு ஓஹோ நான் இஸ்லாத்துக்கும் நபிக்கும் ஒரு துரோகம் செய்து விட்டேன் சூரத்தில் அன்பால் அல்லா அது சம்பந்தமாக சூரத்தையும் ஆயத்தையும் இறக்கி வைத்தார் அவர் வந்து மன்னிப்பு கேட்டு தன்னை அந்த மதில்ல கட்டிக்கொண்டார் அந்த தூண்ல கட்டிக்கொண்டார் மூணு நாள் அவர் தௌவா செய்தார் அல்லா அவரை மன்னித்து குரானுடைய ஆயத்தை இறக்கி வைத்தார் முஸ்லிம்களை காட்டிக் கொடுக்கிற இஸ்லாமிய துரோகம் செய்யக்கூடிய காரியத்துல பெரும் பாவம் அதுல ஒரு நாளும் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் அல்லா இடத்துல தௌவா செய்து ஒரு மனிதன் மீண்டு கொள்வதை அது அவருக்கு அல்லா இடத்துல மன்னிப்பு இருக்கிறது மக்களும் அவரை மன்னித்து விடுவது இது இஸ்லாமிய ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது ஆக உரைவர் செல்லம் அவர்களுடைய காலத்துல சகாபாக்களுடைய சில சில நிகழ்வுகள் அது உம்மத்துக்கு படிப்பினையாக இருக்கிறது உமர்றது எல்லாரும் ஒரு நாள் ஹாக்கிம் ஒரு சாவியை நபியவர்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள் ஹக்கீம் என்ற பேருடையவருக்கு அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை மறக்கிறார் ஏற்றுக்கொள்ளவில்லை மறக்கிறார் உமர் சொன்னார்கள் விடுங்க இவருடைய களத்தை வெட்டி விடுகிறேன் உமர் பார்க்காத ஞாபகமும் முகத்தை அப்படி திருப்பி நீண்ட நேரம் அவருக்கு அழைப்பு கொடுத்தார்கள் விளங்க வைத்தார்கள் அல்லா என்னை படைத்திருக்கிறான் உன்னையும் படைத்திருக்கிறான் நான் இறுதி தூதராக வந்திருக்கிறேன் நான் உன்னை ஒரு நாளைக்கு அல்லா இடத்துல போக வைத்திருக்கிறது கேள்வி கலக்கு நடக்கும் அல்லாவுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அமலும் அங்கு கேள்வி கேட்கப்படும் உமையாமல் நிற்காலதரத்தின் அரு அளவு அளவு தீமை செய்தாலும் கண்டு கொள்வோம் ஒவ்வொரு மனிதனுடைய களத்திலும் ஏடு தொங்க வைக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு பல விதத்திலே நவியவர்கள் அவருக்கு விளங்க வைக்கக் கொள்ள அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை உமர் அவையெல்லாம் வாழெடுத்து வெட்ட பார்த்தார்கள் ஆரம்பவன் உமர் நவியவர்கள் திருப்பிக் கொண்டார் நீண்ட நேரம் அழைப்பு கொடுத்தார் ஹஸ்லம் ஹக்கம் கைசா அவருடைய பேர் ஹக்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் நபி அவர்கள் சாவாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நான் இவரை கொண்டிருந்தால் இவர் நரகத்துக்கு போயிருப்பார் அல்லா இவரை சொர்க்கவாதி ஆக்கிவிட்டார் சொன்னார் நபி சொல்லா செல்லும் சகாபாக்களுக்கு கற்றுக் யூதருடைய வீட்டுக்கு போய் சக்கராத்தில் இருக்கிற பையனை பார்த்து அஸ்லிம் தஸ்லிம் என்று சொல்ல அவன் களிமா சொல்ல அந்த நேரத்தில் அல்கதவுல்லாஹுமினார் அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்து விட்டான் என்ற அந்த மன பதிவோடு ரவி அவர்கள் வெளியானார்கள் இத தயவு செய்து என்னுடைய இந்த ஜும்மாவுடைய சாரம் சொல்கிறதுதான் நானும் நீங்களும் இந்த நாட்டில இந்த மனப்பதிவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் உள்ளடக்காத வரைக்கும் அல்லாஹுடைய உதவி எனக்கு வரமாட்டாது என்பதுதான் என்னுடைய குத்பாவின் சாராம்சம் இதை நாங்க நீங்க எல்லாம் புரிஞ்சு இதுக்காக நாங்கள் செய்யாததுக்கு தோபா செய்யணும் இப்ப வாங்க உமரது எல்லாரும் ஆட்சிக்கு வந்து விட்டார் உமரது எல்லாரும் ஆட்சிக்கு வந்த உடனே உமரது எல்லாருடைய ஒரு செய்தி வருது ஆறு பேர் மதம் மாறிவிட்டார்கள் இஸ்லாமத்தில் இஸ்லாமிய ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது அது சும்மா எடுத்தவர்கள் எல்லாம் படியெடுத்தவர்கள் எல்லாம் வேட்டக்காரர்கள் அல்ல இஸ்லாமிய ஆட்சி சட்டப்பூர்வமாக அவர் இஸ்லாம நிராகரித்து ஒரு சட்டத்துக்கு வரும் பொழுது அவருக்கு மரண தண்டனை சட்டப்படி நிரூபிக்கப்படும் ஆறு பேர் மதம் மாறி போய்விட்டார்கள் அவர்களுக்கு இப்ப சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அபுமூசா அஷ்ரதேலானும் அந்த சட்டத்தை நிறைவேற்ற போகிறார்கள் உமரதேலா அடுத்த வந்தார்கள் நான் எப்படி நடந்து கொள்ளலாம் என்று கேட்டாங்க உமர் எல்லாம் சொன்னாங்க எந்த கதவால வெளியே போயிட்டாரோ அந்த கதவால திரும்பி வந்திருக்கிறோம் நீ போய் வால் எடுத்து வெட்டுறதுக்கு உனக்கு அனுப்பில்ல அவரை போய் கைய கால பிடிச்சி நீ தெரியாம ஸ்டாப்பை விட்டு போயிட்டா நீ திரும்பி வந்துரு இந்த அவரை விலங்கு வைக்க சுகாதல்லா அபு மூசா அஷரது அந்த காரியத்தை நிறைவேற்றினார்கள் உமரது அவர்கள் ஒரு சர்ச் வழியாக போகிறார்கள் ஒரு பாதரியை கண்டார்கள் வயது முதிர்ந்த பாதரி கண்டொன்ன உமரது எல்லாமோ மாலையாக கண்ணீர் வடித்து குமரை அழுகிறார்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று ஏன் அழுகிறீர்கள் இவரை பார்த்து இல்ல ஒரு நசராணியினார் கிறிஸ்தவர் அல்லவா இல்ல அவர் அல்லாவுடைய வீரை ஏற்றுக்கொள்ளாத்தினால் அவர் நாளைக்கு தண்டிக்கப்படுவார் என் மீது கடமை இருக்கிறது நான் அவரை அல்லாவின் பக்கம் அழைப்பது கனிவான சகோதரர்களே எனக்கு அல்லாஹ் குரான்ல சொன்னது குந்தும் خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله நீங்க சிறந்த உம்மத்துகள் ஏன் வியாபாரிகள் பணக்காரர்கள் உலகத்தில் எத்தனை நாடுகளை சொந்தமானவர்கள் என்று அல்ல குந்தும் خير أمة أخرجت للناس மக்களுக்காக வெளியாக்கப்பட்டிருக்கிறீர்கள் எதுக்கு தாமுருணவில் மாறுபத்தவுள் முன்கர் நலவை கொண்டு ஏவி தீயதை விட்டு தடுப்பது கூட கடமை நீங்க அதை செய்யாவிட்டால் அல்லாஹ் உங்கள் மீது பயங்கர அதாவை சாட்டுவான் என்பதே கைஃப அந்தும் اتغى نساؤكم وفسق شبانكم وارتبطتم جهادكم உங்களுடைய அந்த காலம் எப்படி இருக்கும் உங்களுடைய வாலிபர்கள் பாவிகளாக மாறிடுவார்கள் பெண்கள் அவர்களும் அல்லாவுக்கு மாறு செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் உங்களுடைய கடமையை நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்று சொல்கிறார் கடமை விட்டு விடுவீர்கள் இதுதான் கடமை இதுதான் முதல் ஜிஹாத் ஜிஹாத் என்ன நலவை ஏவுவது தீயதை தடுப்பது முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் அந்நியர்களுக்கு மத்தியிலும் உதவினா சபீர் ரம்பிக்கபில் ஹிக்மத்துவல் மௌதத்தில் ஹசனா அல்லாட மார்க்கத்தை அழகான வார்த்தைகளை கொண்டு அவர்களை அழைப்பது ஒவ்வொருவருக்கும் கடமையாக இருக்கிறது கண்ணியமானே அதை செய்யாம இருக்கக்குள்ளதான் இந்த சோதனை எல்லாம் இன்றைக்கு நாங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிக தீர்க்கமானது இதுக்கு மாற்று கருத்தை கிடையாது இதிலிருந்து தோவா செய்யாத வரைக்கும் அல்லாட உதவி இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் வர முடியாது அல்லாவோட மாறு செஞ்சுட்டு ஒரு மனிதன் வட்டியில ஈடுபட்டு கொண்டு தௌபா செய்தேன் தௌபா செய்தேன் எல்லாம் பறக்கத்துதா பறக்கத்துதான்னு சொன்னா நீ அல்லாவோட யுத்தம் செஞ்சுட்டு எனக்கு இந்த வரக்கத்தை கேட்கிறியா நான் அதாவது தான் தருவேன் பாதரூபி ஹரபி மிதல்லாகி வர சொல்லி அல்லாவோட நீ யுத்தத்துக்கு ஆயத்தமாகிவிடு விடு அல்லா தலை சொல்கிறான் அல்லாவோட யுத்தத்துக்கு ஆயத்தமாகிட்டு வரக்கத்தை கேட்டா எங்க வரக்கத்து வரும் மேலான சோதர்களை தெரியாது அல்லா ஹராமாக்கிறான் அல்லா உள் பை ஹரமடிப்பான் அல்லா வியாபாரத்தை ஹராலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் அல்லாஹ் அந்த வட்டியை விடுமாறு அல்லா சொல்கிறான் அல்லாஹ் ஹராமாக்கி ஒன்றை செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறான் அதை மீறி செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவுடைய யுத்தத்துக்கு ஆயத்தமாக என்று சொல்கிறான் அல்லாவுடைய யுத்தத்துக்கு ஆயத்தமாக கண்ணியமான சமூகத்திலே இதுக்கு இந்த இந்த கால சூழல்ல இப்ப நாங்க முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய நாளுக்கு நாள் வெறுப்புடைய மலை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது கோபுரம் கட்டுறது போல அந்நியர்களுடைய உள்ளத்துல இல்லாத விதத்துல ஒரு வகையான வெறுப்பு உண்டாக்கப்படுகிறது இந்த வெறுப்ப அன்புல மாத்துறது அல்லாட கையில தான் இருக்குது அல்லா ஒரு மனிதர்ல அன்ப உள்ளத்துல போட நாடினா மலக்குமார்களுக்கு அறிவிக்கிறான் அந்த மனிதரை பத்தி இந்த மக்களை பத்தி அன்பனை போட்டுவிடு அல்லா வெறுப்ப போட நாடினால் அல்லா வெறுப்பை போட்டிருக்கிறான் இந்த வெறுப்பை மாற்றணும் அல்லா சொன்னதை செய்யணும் அல்லா சொன்னது செய்யணும் நபியவர்கள் சொல்கிறார்கள் சூர யூசுப் நீங்க சொல்லுங்க இது என்னுடைய பாதை அல்லாவுடைய அல்லாவுடைய கட்டளைகள் மற்றும் அழைப்பது என்னுடைய பாதை நான் மாத்திரமல்ல என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த கடமையை செய்தாக வேண்டும் என்றால் கடமை இருக்கு குரான் ஒரு சூரத்திற்கு நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு வீட்டுக்கு போகல இந்த சூரத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் அதுதான் என்னுடைய மிக பணிவாக வேண்டுகோள் நீங்க வீட்டுக்கு போகல போயிட்டு சொல்லணும் நான் ஒரு சூரத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அதுதான் சூரத்துல் ஆசு சூரத்துல் ஆசு சிறிய சூரத்து எல்லாருக்கும் இது பாடம் இருக்குது மனதால உங்களுடைய நாவால இதை நீங்க ஒழிஞ்சு கொள்ளலாம் ஒல்லாஸ் இன்னது இன்சான் ஹுஸ் ஹுஸ்ன் இல்ல الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள் 114 சூறாக்கள் குர்ஆன்ல இருக்குது சூரத்துல் ஃபாத்திஹா அலிஃப் லாம் மீம் ذلك الكتاب لا ريب فيه الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس 114 சூறாக்கள்ல மூணு ஆயத்துகளை உள்ளடக்கிய ஒரு சிறிய சூரத்துகள்ல ஒன்றுதான் சூரத்துல் அஸ்ர் அல்லாஹ் சொல்லுகிறான் காலத்தின் மீது சத்தியமாக காலம் என்று சொல்லும் பொழுது ஐஸ் கத்திய போல இதை தூக்கி தண்ணீர்ல போட்டா குடிப்பாடத்துல போட்டா இது தேவையான முறையில பயன்படுத்தினா புரோசனமாக இருக்கும் இல்லாட்டி கரைஞ்சு போயிடும் மனிதர்கள் அனைவர்களும் நஷ்டத்துல America London France Fiji Australia New Zealand அங்கு மொரோக்கோ அல்ஜேரியா டூலூஸ் ஆப்பிரிக்கா உலக உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் நஷ்டத்துல தீன ஆமனும் இது எங்களுக்கு மட்டும் சொல்லல இன்னல் மனிதர்களே நஷ்டத்தில் என்றால் அமெரிக்காவில் உள்ளவரையும் பார்க்க சொல்கிறான் பிரிட்டன்ல உள்ளவரையும் பார்க்க சொல்கிறான் ரஷ்யால உள்ளவரையும் பார்க்க சொல்கிறான் பீஜில உள்ளவரை பார்க்க சொல்கிறான் அங்கு மொரோக்கோல் உள்ளவர்களை பார்க்க சொல்கிறான் அல்லா தாலா எந்தெந்த உலகத்துல நாங்கள் பார்க்கிறார்களோ அனைத்து ஏழ்நூறு கோடி மக்களையும் பார்த்து சொல்கிறான் எல்லாரும் நஷ்டத்துல இவன் கொள்ளுங்க நல்லவன் செய்யுங்க நல்லத போதிங்க நல்லத போதிங்க வெறுப்பு போதிக்கப்படுகிறது இந்த நாட்டில் இஸ்லாத்துக்கு எதிராக நீங்க நல்லதை போதிக்கலண்டா அல்லா கிட்ட நீங்க அடி எதிர்பாருங்க இந்த குரான் சொல்கிறது நீங்க அல்லாவுடைய தீனை உலகத்தில் நிலைநாட்டாவிட்டால் அல்லா வேற சமூகத்தை கொண்டு வருவான் உங்களை அழிப்பான் என்பதாக அல்லா சொல்கிறான் தௌபா செய்வோம் நாங்கள் எல்லோரும் தௌவா செய்வோம் அல்லாடத்தில் தௌவா செய்யாத வரைக்கும் அல்லாட உதவி வருவது கிடையாது நோம்பு இருபத்தி ஏழு அண்டைக்கு எல்லாரும் கையேந்தி தௌவா செய்யறது போல இந்த மனப்பதிவு எனக்கு இன்னும் வரவில்லையே உமரது எல்லாரும் அவர்கள் கிறிஸ்தவர் அன்றைக்கு உன்னோட முஸ்லிம் சகோதரரை பார்த்து நீ வாழெடுத்து வெட்ட பார்க்கிற ஒரு தவறு செஞ்சதுக்கு நவியவங்க சொல்றாங்க இல்ல உமர் அவரை நீங்க வெட்டக்கூடாது நபியவர்கள் ஒருவருக்கு அகபு கைசாலுக்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு வாழெடுத்து வெட்ட பாத்தீங்களே உமரே இன்றைக்கு ஒரு அந்நியரை நீங்க வெற்றியா இருக்கணும் இல்ல வெற்றது இல்லை இந்த வேலை அல்லாவோட தீன அறிமுகப்படுத்துறது அல்லாத தீன அறிமுகப்படுத்துறது உலக வரலாறை படிக்கும் பொழுது இப்படிதான் எங்களுக்கு இந்த படிப்பினையாக இருக்கிறது முஸ்லிம்கள் எப்ப அநியாயக்காரர்களாக மாறினார்களோ உலகத்துல அல்லா காலா முஸ்லிம்களுக்கு எதிராக அந்நியர்களை சாட்டியிருக்கிறான் முஸ்லிம்கள் தன்னுடைய கடமையை நிறைவேற்ற தவறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்நியர்களை சாட்டியிருக்கிறார் முஸ்லிம்கள் கடமையானவற்றை புறக்கணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் காலா முஸ்லிம்களுக்கு எதிராக அந்நியர்களை சாட்டியிருக்கிறார் அது நபி அவர்கள் உயிர் வாழ்ந்த காலத்திலும் நடந்திருக்கிறது நபியுடைய மௌத்துக்கு பிறகும் நடந்திருக்கிறது புனையினுடைய யுத்தம் உகதுடைய யுத்தம் அதுக்கு படிப்பினையாக இருக்கட்டும் உகதுல சொன்ன இடத்தை விட்டு நகர்ந்தீங்க நான் சொன்னதுக்கு மாற்றம் செஞ்சத்தின் அல்லா எழுபது பேரை கொடுக்க வேண்டிய நிலவை ஏற்படுத்தினான் உங்களுடைய உள்ளத்துல நான் என்ற மமதையும் எங்களுடைய ஆழ்பலம் என்ற அந்த தைரியமும் வந்த காரணத்தினால் அல்லா பன்னெண்டாயிரம் பேரையும் ஓட வைத்தான் காவிர்களுக்கு நாலாயிரத்துக்கு மத்தியில் நாலாயிரம் வந்தாங்க அடிக்க பன்னெண்டாயிரம் இருந்தாங்க சகாபாக்கள் நாங்க பன்னெண்டாயிரம் இருக்கிறோம் பதில முன்னூத்தி பதிமூணு தானே என்று நினைச்சார்கள் அல்லாஹ் ஓட ஓட அடிக்க வச்சான் ضاقت عليهم الارض بما رحبت ثم وليتم مدبرين لقد نصركم الله في مواطن كثيره ويوم حنين அல்லா உதவி செய்திருக்கிறான் புனையிலை உதவி செய்தால் அல்லா உதவி செய்யல நீங்க யாரும் தப்பிச்சிருக்க மாட்டீங்க நபி அவங்க பன்னெண்டு சொச்ச சாபாக்களோடு நின்று கொண்டு கத்தினார்கள் அழைத்தார்கள் வாங்க வாங்க என்று சொல்லும் பொழுது சாபாக்கள் திரும்பி வந்தார்கள் தோபா செய்தார்கள் அல்லாஹ் உதவி செய்தார் அதனால இன்றைக்கு நானும் நீங்களும் ஜினால இருந்து தௌபா செய்யறது போல குடியிலிருந்து தௌபா செய்யறது போல சூதிலிருந்து தௌபா செய்யறது போல வட்டிலிருந்து தௌபா செய்யறது போல அநியாயத்திலிருந்து தௌபா செய்யறது போல எங்களுடைய கடமையை நிறைவேற்றவில்லை என்பதற்கு தௌபா செய்ய வேண்டும் என்பதை உறுதியாக அமானிதமாக சொல்ல விரும்புகிறேன் எல்லோரும் இதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இதற்காக தௌபா செய்வோம் நாம் இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு இந்த தீன அறிமுகப்படுத்த தவறி இருக்கிறோம் வாலிபர்கள் இந்த வாட்ஸ்அப்லையும் இந்த கூகுள்லையும் சோசியல் மீடியாக்கள்லையும் வீண் பிரச்சாரங்கள் செய்யறதை நிறுத்திவிட்டு அல்லாவுடைய தீனை அழகாக போதிக்க நவியவர்களுடைய வாழ்க்கை பின்பற்றி அழகான முறையில் இந்த வீணை முன்வைக்கிறதுக்கு முன் வந்தால் தான் எங்களுக்கு வரக்கூடிய இந்த சோதனையை நாங்கள் பாதுகாக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இதே தூத பர்மாவுக்கு போன ஹசரத் மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி ரஹமத்துல்லா அலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அவர்கள் வஃத்தாகிறார்கள் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுகள்ல இங்க வருகை இருக்கிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் பர்மாவுக்கு போயிட்டு ஏ வாசகத்தை தான் சொன்னார்கள் பர்மா மக்களே இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு உங்களுடைய தீனை நீங்கள் அறிமுகப்படுத்தாவிட்டால் பர்மா மக்கள் உங்களை இவர்கள் விரட்டி விரட்டி அடிப்பார்கள் உங்களுடைய சொத்து செல்வத்தை பறிப்பார்கள் உங்களுக்கு இங்கே இருக்க இடமில்லாமல் ஆக்குவார்கள் என்று எச்சரிக்கை செய்தார்கள் அந்த மக்கள் அதை உதாசீனம் செய்ததுடைய விபரீதத்தை என்று நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லா எங்களுக்கு நல்ல பலத்தை நல்ல ஆசத்தை நல்ல சக்தியை தந்திருக்கிறார் முதலாவது அதெல்லாம் ஒற்றுமையாக வேண்டும் இஸ்லாம் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் வேற மதத்தை பலவந்தமாக அழைக்கக்கூடிய மார்க்கம் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இன்னொரு மக்கள் இன்னொரு மதத்தை மார்க்கத்தை ஏசரத்துக்கு தூண்டக்கூடிய மார்க்கமும் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு அனுஷ்டானத்தை நாங்க செய்ய மாட்டோம் எங்கட மசதில வந்த அனுஷ்டானம் நீங்க செய்ய தேவையில்லை என்பதையும் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்பது மிக அழகாக சொல்லி தந்திருக்கிறது அதனால சகவாழ்வு தேவை சகவாழ்வு எப்படி தேவை என்பதை நான் இந்த மெம்பர்ல மட்டும் கிட்டத்தட்ட ஆறு வருஷமா ஏழு வருஷமா என்னுடைய பயான்கள்ல நான் சொல்லாத நாள் இருக்காது கடைக்கு வரக்கூடியவர்களை கொஞ்சம் கூப்பிடுங்க உட்கார வைங்க ஒரு பத்து நிமிஷம் அவர்களுக்கு மார்க்கத்தை பத்தி பேசுங்க சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுங்க உள்ளத்தில் ஏராளமான தப்பெண்ணங்கள் எல்லாம் பத்தி குழுவி போயிருக்கு அதனால இந்த சகவாழ்வுக்கு சில அடிப்படைகளை பின்பற்ற வேண்டும் ஒன்னாவது எங்களோட வீடுகள்ல ஒரு விருந்து வசாரம் வச்சு அவர்களுக்கு மார்க்கத்தை பத்தி ஒரு ஆலிம் ஒப்புவிட்டு விளங்க வைக்கலாம் ஒரு ஹாலண்ட் எடுத்து அந்தந்த ஊர்கள்ல இந்த விஷயத்தை செய்யலாம் மூணாவதாக மதரசாக்கள் அறுநூத்தி ஐம்பது மதரசாக்கள் இருக்குது மதரசாக எங்கெங்க முடியுமோ அங்கு உலமாக்கல் அலமாக சிங்கள மொழியில் அவர்களை கூப்பிட்டு வச்சு அலமாக இந்த மார்க்கத்துடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணலாம் இறுதியாக தேவைப்படக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் மசூரா செய்து சில மசிதுகளை குறிப்பிட்டு எப்படி பஜார்ல நாங்க கீழே ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறோம் இந்த மசிதுல வரக்கூடியவர்களுக்கு அழகாக உட்கார வச்சு உள்ளுக்கு கொண்டு வர தேவையில்லை அழகான முறையில மார்க்கத்தை போதிக்கிறதுக்கு இலங்கையில் அப்படி சில மசிதுகள் அடையாளம் காணப்பட்டு அந்த இடங்கள்ல அப்படி மசிதுகள்ல வசதி இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இதை செய்ய வேணுமே தவிர நாங்க ஒரு நாளும் எங்கட மசிதுக்கு வந்து நீங்க உங்களோட அனுஷ்டானங்களையோ எங்கட அனுஷ்டானங்களையோ செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் எங்கட மார்க்கம் தெளிவாக எங்களோட மார்க்கத்தில் எந்த பலவந்தமும் கிடையாது லா அல்லா அல்லாதவர்களை அழைக்கக்கூடியவர்களை திட்ட வேணும் என்று அல்லா தலா சொல்லியிருக்கிறார் தீனுக்கும் வலிய தீன் உங்களோட மார்க்கம் உங்களுக்கு எங்கட மார்க்கம் எங்களுக்கு எங்கட மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம் உங்களோட மார்க்கத்தில் நாங்கள் யாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கல எங்கட நீங்க சந்தேகம் ஏற்படுத்தாதீங்க ஆனா நீங்க பெரும்பான்மை மக்கள் உங்கள்கிட்ட தான் ஆயுதம் உங்கள்கிட்ட தான் ஹாஸ்பிட்டல் உங்கள்கிட்ட தான் நாடு உங்கள்கிட்ட தான் எல்லாம் இருக்குது எங்களோட சிறுபான்மையும் ஒரு திட்டத்தோட செயல்படாத காரணத்தினால் நாங்கள் ஒரு இமோஷன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாட்ஸ்அப் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒன்னும் சிந்தனை இல்லாமல் பேசக்கூடிய சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் எதை பேசணும் எது பேசக்கூடாது என்று தெரியாதவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் இது ஒரு பெரிய சோதனை அதான் இதை நிறுத்துங்கள் எல்லோரும் அல்லாவுக்காக நிறுத்துங்கள் எல்லா எடுத்தவர் எல்லாம் மார்க்கம் பேசுவது எடுத்ததெல்லாம் தத்துவம் பேசுவது எடுத்தவர் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுப்பது இது பெரும் அழிவை கொண்டு சேர்க்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது தயவு செய்து நிதானத்தை கடைபிடிக்க செய்ய வேண்டிய விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்த இந்த நாட்டு முஸ்லிம்கள் நாங்க இருக்கணும் என்று சொன்னா படிப்புக்கு முக்கியத்துவம் பொருளாதாரத்தை இஸ்லாமிய அடிப்படையில கொண்டு வாங்க இஸ்லாமிய வாழ்க்கையில இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ முயற்சி செய்ய எங்களுடைய செலவு சித்தைகளை குறைங்க நாங்க நாங்க எதை அறிமுகப்படுத்தணுமோ அதை அறிமுகப்படுத்துவோம் எங்களுடைய திருமணம் எங்களுடைய வாழ்க்கையில ஆடம்பங்களை குறைச்சி மிக அழகான இஸ்லாமிய வாழ்க்கை இஸ்லாம் தந்த அந்த போதனைய எடுத்து நடக்கும் பொழுதுதான் அல்லா தாலா இந்த உள்ளத்துல முன்பு இருந்ததை விட சிறப்பாக எங்களை பற்றி உள்ள கண்ணியத்தையும் வரக்கத்தையும் அல்லா போடுவாங்க அல்லாவினால் தான் போட முடியும் மனிதரால போட முடியாது இதுக்கு சில அடிப்படைகளை செய்யும் உதாரணமாக ஒரு விஷயத்த இந்த நாட்டில் போலீஸ் ஆர்மி நேவி போர்சஸ்ல முஸ்லிம்கள் குறைஞ்சு கொண்டே போறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா எங்களோட சமூகமும் எட்டு வீதமா பத்து வீதமா பத்து வீதத்துக்கு நாங்களும் இதுக்கு உரியவர்கள் தான் இதுக்கு எங்களோட வாலிபர்களை தயாரிக்கணும் ஒவ்வொரு ஊரும் தயாரிக்கணும் சண்டை செய்யறதுக்கு அல்ல புத்திசாலித்தனமாக தூர் நோக்கத்தோட இதுக்குதான் கொழும்பு உடைய மாநகரத்துல செமியர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது முப்பதாயிரம் பிள்ளைகள் கொழுப்புல படிக்கிறாங்க ஆனா டாக்டராக ஆமியாக நேவியாக போலீஸாக இன்ஜினியராக கொழும்புல வாரது அறிந்து இருபத்தொரு ஸ்கூல்கள் இருந்து கொழும்புல டாக்டர் பதவிய கொழும்புல நல்ல நல்ல பட்டதாரிகளாக வருவது அரிதாக இருக்குது இதுக்கு ரெண்டு விஷயத்தை செய்து வருகிறோம் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் கல்வி இஸ்லாமிய கண்ணோட்டத்துல படிச்சு வெளியாக வேண்டிய பட்டதாரிகளை கொண்டு வரணும் ஆசைப்படுகிறோம் இந்த விஷயங்களை கருத்து கெடுங்க இதெல்லாம் ஜும்மால சொல்லி முடிக்க முடியாது நாடெல்லாம் உலமாக்கள் இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருப்போம் இந்த விஷயங்களை கிரகிங்க இன்றைக்கு எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு நான் ஒரு கடமையை தவறவிட்டு இருக்கிறேன் அதுதான் சூரத்துள் அசரை நான் ஓதுவேன் இதனுடைய கருத்தையும் புரிவேன் இது என்னுடைய வாழ்க்கையில அமல் செய்வேன் எனக்கு மத்தியிலும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் நான் ஒவ்வொரு மசிதில் அமர்ந்து மச்சதுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மசித் என்பது இவாதத்துக்குரிய இடம் மசித் என்பது எல்புக்குரிய இடம் மசித் என்பது தாவத்துக்குரிய இடம் மசித் என்பது ஹிதமத்துக்குரிய இடம் அப்படின்னா சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கு இது இறுதியாக இந்த விஷயத்தை கேட்டுட்டு இதை நான் முடிச்சுக்கொள்ள போகிறேன் நாங்கள் என்ன பத்துவா கேட்கிறோம்னா அதற்கு இந்த ஜக்காத்துல சல் இருக்குது இதை இந்த காப்பிற்கு கொடுக்கணுமா அதற்கு இந்த குர்பான் இறைச்சி இருக்குது இந்த காப்பிற்கு கொடுக்க இதைத்தான் ஒரே கேட்க பார்க்கிறோம் இந்த ரெண்டரை வீதத்தை வச்சுதான் உருட்டி உருட்டி எப்படி சரி அதுலுக்கே வாழ்க்கையை கழிக்கிறது தான் எங்களுடைய நோக்கமா இருக்குது இல்ல மேலான சொல்கிறேன் ரெண்டரை வீதம் யாருக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அது சொல்லப்பட்டிருக்குது அது முஸ்லீம்களுக்கு கொடுக்கணும் ஆனா நபிமார்கள் சஹாபாக்கள் ரசூசல்லா அவர்கள் அந்நியர்களுக்கு கொடுத்ததை பார்த்தீங்க என்று சொன்னா உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன சஃப்வானுக்கு அப்படியே ஆடு மந்தையையும் ஒட்டகத்து குடும்பத்தையும் அப்படி தூக்கி கொடுத்தார்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார் கொடுக்கிறதே தாராளமாக சம்பாத்தியத்தில் ஒரு பகுதிய சதக்காவாக அதிகமாக அது இந்த புசல் வரக்குல இந்த வெசாக் வரக்குல என்று செய்யறது அல்ல வேறான சகோதரர்கள் அவங்களோட மன மத அனுஷ்டானங்கள்ல போய் நாங்க பங்கெடுக்க எந்த தேவையும் இல்லை எங்களிடம் அனுஷ்டானத்தில் அவர்கள் வரவும் தேவையில்லை ஆனா பொதுவாக வருடம் பூரா வருடம் பூரா நாங்க என்ன செய்யணும் எங்கட சம்பாத்தியத்திலிருந்து கொஞ்சத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்லெண்ணத்தோட தர்மத்தோட இதாயத்தினாலே இந்த கடமைகளை செஞ்சு கொண்டே நாங்கள் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் உள்ளத்துல அன்பை கொண்டு வருவான் என்பதை வேண்டிக் கொண்டே அல்லாஹ் ஒரு சிறந்த சமூகமாக ஒற்றுமையான சமூகமாக வாழ்ந்து இந்த துணியாவில ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க கிருபி செய்வாராக யாரா எங்களை நீ பாதுகாப்பாயாக ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க கிருபி செய்வாயாக யாரா எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக முன்மாதிரியான சமூகமாக அல்லாஹ் வாழ செய்வாயாக எந்தெந்த துறையில் முஸ்லிம்கள் ஈடுபட அனுமதி இருக்கிறதோ அந்தந்த துறையில் முஸ்லிம்களை நீ ஈடுபடுத்துவாயாக எங்களுடைய நாட்டையும் இந்த மக்களையும் நாம் சரியான முறையில் முன்மாதிரியாக இவர்களுக்கு நடந்து கொள்ள நீ கிருமை செய்வாயாக எங்களுடைய கவலைகள் துன்பங்களை போக்கிடுவாயாக எல்லாம் யாரெல்லாம் இந்த சமீபத்தில் கண்டி பகுதிகளில் இன்னும் அம்பான பகுதிகளில் சேதத்துக்கும் அழிவுக்கும் ஆளாகினார்களோ யாரா அவர்களுக்கு நீ பூர்ண உதவியை கொடுப்பாயாக அவர்களுடைய உள்ளங்களை நீ தைரியப்படுத்துவாயாக யாரா இப்படிப்பட்ட நிலைமைகள் இதுக்கு மேலும் இந்த நாட்டில் வராமல் நீ பாதுகாப்பாயாக எங்களுக்கு மறைமுகமாக உதவி செய்வாராக எங்களுடைய தொழில்களையும் எங்களுடைய ஒவ்வொன்றையும் குறிவைத்து அழிப்பதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் இன்று சௌவா செய்கிறோம் யாரெல்லாம் உன்னோட நீ கடமையாக்கிய ஒரு முக்கியமான கடமையை செய்ய தவறிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டோம் யாரெல்லாம் யாரெல்லாம் இன்று நாம் சௌவா செய்கிறோம் இதுக்கு பிறகு அந்த கடமையை உலமாக்களிடத்தில் கேட்டு முறையாக மஸ்ஜித் மஸ்ஜிதாக நாங்கள் இந்த கடமையை மதரசா மதரசாவாக ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இந்த கடமையை நிறைவேற்றுவோம் யாரெல்லாம் எங்களுடைய சோபாவை ஏற்றுக்கொள்வாயாக